திருச்சிற்றம்பலம் நாடு நடுநாடு தலம் வடுகூர் திருச்சிற்றம்பலம் மாலை அணிவர் சூடர் வேலர் கொடுக்கூர்மழூவாளொன்று உடையார் விடையூர்வர் கடுகோர் பசி காமங் கவலை பிணியில்லார் வடுகூர் பூனல் சூழ்ந்த வடுகூரடிகளே பாலுனரு நெய்யோ தயிரும் பகின்றாடி ஏலஞ்சுடு நீரு என்போம் ஒளி மல்க கோலம் போழீர் சோலை குடிமட அன்னம் ஆளும் வடு வடுகூரில் ஆடும் அடிகளே சுடும் இளந்திங்கள் சுடற்போர் சடை தன்மேல் ஓடும் களியானை உரி போர்த்தோமை அஞ்ச ஏடு மலர் மோந்தங் எழிலார் வரி வண்டு பாடும் வடுகூரில் ஆடும்மடிகளே துவரும் புரிஷையோ துதைந்த மணி மாடம் கவர வெறியோட்டி கடிய மதிலைதார் கவரும் மணி கொல்லை கடிய மூலை நல்லார் பவரும் வடுகூரில் ஆடும் அடிகளே துணியாருடையாடை துண்ணி அறை தன்மேல் தனியா அழல் நாகம் தரியா வகை வைத்தார் பணியாரடியார்கள் பலரும் பயின்றேத்த அடியார் வடுகூரில் ஆடும் அடிகளே தளரும் கொடியாள் தன்னோடுடனாகி கிளரும் அறவார்த்து கிளறு முடி மேலோர் வளரும் பீரை சூடி வரிவண்டிசை செய்ட ஒளிரும் வடுகூரில் ஆடும் அடிகளே நெடியார் சிறிதாய இரம்பாமதி சூடும் முடியார் விடையூர்வர் கொடியர் மொழி கொள்ளார் கடிய தொழிற்காலன் மடிய புதை கொண்ட அடியர் வடுகூரில் ஆடும் அடிகளே பிறையும் நெடு நீரோ பிரியாமுடியினார் மறையும் பல பாடி மயான துறைவாரும் பறையும் அதேர் குழலும் போல பல வண்டாங் கரையும் வடுகூரில் ஆடும் அடிகளே சந்தம் மலர்வேந்த சடையின் இடைவிம்மு கந்தம் மிகு திங்கள் சிந்தூகதீர் மாலை வந்து நயந்தெம்மை நன்றும் அருள் செய்தார் அந்த வடு கூறில் ஆடும் அடிகளே திருமாலடி வீழ திசை நான் முக்கனாய பெருமான் உணர்கில்லா பெருமான் நெடிய முடிசேர் செருமால் விடையூரோ செம்மான் திசைவில்லா வடுகூரில் ஆடும் அடிகளே படினோன்பபையாவர் பழியில் புகழான கடினான் நிகழ் சோலை கமழும் வடு கூரை படியான சிந்தை மொழியார் சம்பந்தன் அடிஞானம் வல்லார் அடி சேர்வார்களே சுவாமி வடுகீஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்